الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة ومفتاح الصلاة الوضوء رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹு சுபஹானபோத்தாலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹந்துல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிகங்கள் தாபிகங்கள் சுகதாக்கள் சாலிஹீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் செய்யாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான ஹோசாலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான ஹோசாலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை எதிர்கொள்கின்றேன் இத்தகுவாக ஐத்துமாக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ அம்மன் அவாலுகோ ஒரு புனிதமான மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம் துல்ஹிஜாவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோடு வழங்கி இருக்கிறான் அல்ஹம்துல்லா சும் இல்லா துல்ஹிஜாவுடைய மாதம் அது நான் பொதுவாக சொல்ல வேண்டிய பேச வேண்டிய தேவை கிடையாது தியாகத்துடைய மாதம் என்பதாக அனைவர்களுக்கும் தெரியும் தியாகத்தை வலியுறுத்தக்கூடிய மாதம் தியாகத்துக்கு முன்னுதாரணமான ஒரு மாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கருத்து வேறுபாடுகளும் கிடையாது கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே துணியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு மிக முக்கியமான ஒரு தன் தன்மைதான் தியாகம் என்று சொல்லக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் இந்த காலத்தில் அதிகமான மக்கள் கிட்ட இல்லாத ஒரு பண்பு தியாகம் என்று சொல்லக்கூடிய பண்பு வாழ்க்கையில் எல்லாம் வைத்து எந்த ஒரு விடயத்திலும் தியாகம் என்று சொல்லக்கூடிய பண்பு முன்னுக்காக இருக்கிறதால பலவிதமான பிரச்சனைகள் அது குடும்பம் ரீதியாகவும் தான் சமூகம் ரீதியாகவும் தான் பலவிதமான பிரச்சனைகளுக்கு குறிப்பாக முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த மாதம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய விடயம் அது தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை விசேஷமாக குறிப்பாக இஸ்லாம் என்ற ஒன்று முன்னுக்கு வந்துட்டா மார்க்கத்துடைய எந்த விஷயம் வந்தாலும் அதுக்கு நாங்க தியாகம் செய்யக்கூடிய மக்களாக வாழ்க்கையில நாங்க மாறுவோம் நாங்கள் எல்லாரும் சர்வ சாதாரணமாக யோசிக்கிறோம் அதற்கு இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அல்லாஹுடைய நண்பனாக அல்லாவுடைய கூட்டாளியாக மாறினது சும்மா இல்ல ஒரு தனி மனிதனுடைய தியாகம் மட்டுமல்ல முழு குடும்பம் செய்த தியாகம் அல்லாஹுக்கு சுபகான தன்னுடைய நண்பன் என்பதாக இப்ராஹிம் அலையில் சனாத்து வசனாக கண்ணியப்படுத்தினான் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அருமையானவர்களே நாங்களும் நீங்களும் சிந்திக்கணும் எங்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தியாகம் உள்ள உள்வாங்கப்பட்டீங்க எந்த அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம் ஆச்சரியமான கவலை என்ன தெரியுமா அதே போல மடத்தனமான எதிர்பார்ப்பு முஸ்லிம் சமூகத்தில் இருக்குது அதிகமான மனிதர்கள் அதிகமான முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடியது இல்ல மார்க்கத்துக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை இல்ல ஆனா அவங்களுடைய பிச்சிரங்கள் சந்ததிகள் அவங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மக்களாக உருவாகணும் என்பதாக எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறார் இது சாத்தியமில்லாத ஒரு காரியம் கண்ணியமிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே எனவே தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை தியாகம் என்று சொல்லக்கூடிய பண்பை முதலாவதாக நாங்கள் ஹிம்மத்தாக ஒரு உறுதியாக நீயத் என்று வைப்போம் இந்த மாதத்தில இருந்து முதலாவது நாங்க தியாகம் செய்யக்கூடும் ஒரு அமல்ல ஒரு இமாதத்துல முதலாவதாக நாங்க தியாகம் செய்ய ஆரம்பிப்போம் அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே தொழுகையில இருந்து எங்களை தியாகத்தை ஆரம்பிப்போம் தொழுகைக்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறுவோம் வெறுமனே நாங்க சீசனுக்கு செய்யக்கூடிய அமல் அல்ல அது சீசனுக்கு செய்யக்கூடிய இபாதத் அல்ல அது கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித வாழ்க்கையில எப்படி ரத்தங்கள் சதைகள் பின்னி பிணைந்து இருக்கிறோம் மனித உடம்புல அதே போல மௌத்து வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஐபாதத் மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தொழுகைன்னு செல்லக்கூடிய வணக்கம் ஆனா கவலை என்ன தெரியுமா இந்த காலத்துல எவ்வளவு பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஏத புள்ள பெரிய ஒரு தக்குவாதாரியாக வரணும் பெரிய ஒரு தானிகீனாக வரணும் நல்ல மனிதனாக வரணும் எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறாங்க மடத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு ஏழு நிமிஷம் உண்மை வாப்பா ஒரு நேரம் பஸ்ஸுக்கு இருபத்தி நாலு அவர்ல ஏழு நிமிஷம் தியாகம் செய்ய ரெடி இல்ல ஆனா புள்ள ஏழு வருஷம் ஓதணும் என்று எதிர்பார்க்கிறார் இது எவ்வளவு மடத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு ஏத வாழ்க்கையில ஏத இருபத்தி நாலு அவர்ல இருபத்தி நாலு மனுஷியாலத்துல எது எதுக்கும் எனக்கு நேரம் பிடிக்கலும் ஒரு ஏழு நிமிஷம் ஒரு பக்து ஒரு சுபாக்கு முகருக்கு அசருக்கு மகரிபுக்கு ஐசாக்கு இந்த அஞ்சு நேரம் பக்துல இருபத்தி நாலு அவர்ல முப்பத்தஞ்சு நிமிஷம் ஏத வாழ்க்கையில எனக்கு பிடிக்கலா ஒரு தொழுகைக்கு ஏழு நிமிஷம் எனக்கு பிடிக்கலா ஆனா ஏந்த புள்ள ஏழு வருஷம் ஓதணும் என்று எதிர்பார்க்கிறார் இது வாழ்க்கையில் ஒரு காலமும் சாத்தியம் இல்லை வாழ்க்கையில புள்ள பெரிய ஒரு ஹாபிதாகணும் பெரிய ஒரு ஆலிமாகணும் ஆனா குரானுக்காக வேண்டி நேரம் காலம் கொடுக்க ரெடி இல்ல அதுக்கு தியாகம் செய்ய தயார் இல்ல குரானுக்கு தியாகம் இல்ல தொழுகைக்கு தியாகம் இல்ல கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே எப்படி எங்கட சந்ததிகள்ல பின்னுக்கு வரக்கூடிய எங்கட பிச்சிலங்கள் எங்கட புள்ளல் இஸ்லாத்துக்காக வேண்டி இவ்வளவு தியாகங்களை செய்வாங்க என்பதாக எப்படி நாங்களும் நீங்களும் எதிர்பார்க்கலும் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் செய்த தியாகம் எட்டு வயது பொடியன் களத்தை கொடுக்க ரெடியாகினார் என்னைய நீங்க அறுத்துக்கோங்க பிரச்சனை இல்ல எப்படியாப்பட்ட தியாகம் மாப்ப உண்மை கிட்ட வெளியாகின தியாகம் மாப்ப உண்மை செய்த தியாகம் அந்த பிள்ளை கிட்ட வெளியாகிச்சு கிதாபுகள் எழுதுறாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாத்துடைய தியாகத்தை அல்லா கபூல் செஞ்சான் அதனால பன்னெண்டு நபிமார்கள் அவங்களோட பரம்பரையை நல்லா வெளியாக்கினான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே இப்ப நாங்களும் நீங்களும் இந்த இடத்துல சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடிய முதலாவது அந்த தியாக மனப்பான்மைய முதலாவது நாங்க ஆரம்பிக்கணும் தொழுகையில் நாங்க தொழுகைக்கு தியாகம் செய்யக்கூடிய மனிதனா மாறோம் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் ஏண்ட வாழ்க்கையில நான் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன் நான் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே எனக்கு பேசிக் கொள்ளேலா ஏண்ட பள்ளி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படி இல்ல நான் போக வேண்டிய மகள தூரத்தில் இருக்குது பிரச்சனை கிடையாது இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழி காட்டுது தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு தொழிலுமா கிபலாவின் பக்கம் ஒரு முசல்லவை வச்சுக்கோங்க நேரம் வந்துட்டா முசல்லவை போடுங்க அந்த இடத்துல தொழுகையை நிறைவேற்று இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு சிம்பிளாக வழிகாட்டுது கண்ணியமிக்க நல்லது யார்களே ஏன் தொழுகைக்கு வாழ்க்கையில தியாகம் செய்யறோம் இல்ல தெரியுமா தொழுகையுடைய மகத்துவம் எங்களோட உள்ளத்துல இல்ல தொழுகையுடைய மகத்துவம் எங்களோட உள்ளத்துல இல்ல தொழுகின்ற எங்களுக்கு வாழ்க்கையில தெரியாது கண்ணியமிக்க அல்லாஹை நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த உம்மத்துக்கு அல்லாஹுத்தால பலவிதமான அமல கொடுத்திருந்தாலும் அது நோன்பாக இருக்கேலும் ஜக்காத்தா ஈக்கேலும் உம்ரா ஹஜ்ஜாக ஈக்கேலும் எவ்வளவு பெரிய வணக்கங்களை கொடுத்திருந்தாலும் எந்த மனுஷன் வாழ்க்கையில தொழுகை இல்லையோ நபிசல்லாஹு அலைவசல்லம் அவன் சொன்னாங்க அவனுக்கு வாழ்க்கையில இஸ்லாமே இல்லைன்னா அவன் சும்மா பேரை சொல்லேலும் நான் முஸ்லீம் என்று பேர சொல்லும் நானும் என்று சொல்லி ஆனா வாழ்க்கையில தொழுகை இல்லையா அவன் முஸ்லீம் என்று சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபி சல்லாஹு அலைவசல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தா முதலாவது படிச்சு கொடுக்கிற தொழுகையை பத்தி தான் தொழுகையை பத்தி தான் படிச்சு கொடுவாங்க மத்த அமளி மாதத்தை எல்லாம் ரெண்டாவது முதலாவது படிச்சு கொடுக்கிறது தொழுகையுடைய சட்ட திட்டம் மெஹராஜுடைய பயணத்துல நபிசல்லா வலிவசல்லம் அவர்களுக்கு நேரடியாக கிடைச்ச பரிசு தொழுக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய உதவி ஒரு மனுஷனுக்கு நேரடியா ஓடுமா தொழுகையின் மூலமாக அல்லாஹ் கிட்ட கேளு சொல்லுங்க கிட்ட கேட்க குரான் சொல்லுது அல்லா கிட்ட உதவி தேடுங்க முதலாவது பொறுமைக்கோணும் கேட்ட உடனே உதவி இறங்காது பொறுமையோட ரெண்டாவது வாழ்க்கையில தொழுகைக்கும் இந்த ரெண்ட கொண்டுதான் அல்லா கிட்ட உதவி தேடினும் உதவி கண்ட மக்கள் இஸ்லாமிய வரலாறு இருக்கிறாங்க அபு மிகலத் அல்லாஹ் இஸ்லாத்துல மிக முக்கியமான பக்குவமான ஒரு சகாபி அப்போ மேல பிரதி எல்லாம் ஒரு காட்டு பாதையில காட்டு பகுதியில பிரயாணம் செஞ்சு போறான் போகக்கூடிய நேரம் ஒரு மோசமான ஒரு கல்லன் ஒரு திருடன் முன்னுக்கு வந்துட்டார் வந்ததுக்கு பின்னால அபுமி அலக் ரதி எல்லாம் வண்ணாவ பாக்குறாங்க முன்னால கல்லன் டீக்கிறாரு திருடன் வந்து இந்த நேரத்துல கேக்குறாங்க யார் நீ சொன்னாங்க நான் இந்த காலத்துல இந்த காட்டுல வாழக்கூடிய பெரிய ஒரு கொள்ளக்காரன் வழிபாடு செய்யக்கூடியவன் சொன்னாங்க என்னவனும் சொன்னாங்க முதலாவதாக உனக்கு தேய்க்கக்கூடிய சாமான்களை நான் எடுக்க முன்னுக்கு நான் யாராக இருந்தாலும் கொலை செஞ்சதுக்கு பின்னாலதான் சாமான்களை எடுப்பேன் இந்த நேரத்துல அபூமி அலக்கவி எல்லாம் அவங்க சொல்றாங்க எனக்கு தேய்க்கக்கூடிய எல்லா சாமான்களை நீங்க எடுத்துக்கோ ஆனா என்னைய அயாத்தோட விட்டுடு உசுரோட விட்டுடு இந்த நேரத்துல அவன் சொல்றான் இல்ல இல்ல நான் உன்னைய அயாத்தோட விட்டா ஊர்ல போய் தின்னார் என்பதாக நீ காட்டி கொடுப்பாய் நான் உயிரோட விட மாட்டேன் நான் கொலை செய்வேன் பபு மேலக் ரவி எல்லாம் சொல்றாங்க எனக்கு தொழுவுறதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் டைம் ஒன்று தரையிலுமா சின்ன நேரம் ஒன்று தரையிலுமா இந்த நேரத்துல சொல்றாங்க நீ வேண்டிய மாதிரி தொழுதுப்போ ஆனா சுத்தி பாரு உன பக்கத்துல என்ன நெய்யுது சுத்தி பாக்குறாரு செத்த மனிதர்களுடைய மண்ட ஓடுகள் எலும்பு கூடுகள் எல்லாம் நீங்குது இந்த நேரத்துல சொன்னாங்க இந்த மனிதர்கள் எல்லாம் வப்பாத்தாகிறதுக்கு முன்னால நாலு ரக்கா தொழுதவங்க தான் தெரியுதுன்னா இவங்க அவங்களோட பேச கணக்கெடுக்கல ஈமான்ல உறுதி அபுமே அளக்கதி எல்லாம் சொன்னாங்க அப்படியா ஏத தொழுகையை நீ பாப்பாய் இவங்க தக்பீரை கெட்டுறாங்க முதலாவது ரங்காத்துல சூரத்துல் பாத்திஹா அதுக்கு பின்னால புள்ளியா ஐயவல் காஃபிரும் ஓதுதான் ரெண்டாவது ரக்காத்துல சூரத்துல் பாத்திஹா புல் ஹோல்லா புல் அகுது விரம்பில் பிரபில் பலக் குல் அஹூது பிரபின் நாலு ரக்காத்துடைய தொழுகையை முடிக்கிறாங்க முடிச்சுட்டு துவா செய்யறாங்க இந்த துவாவை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் பாடமாக்கி வச்சுக்கோங்க யாவதூத் யாதல் அரிசல் மஜீத் யா பஹால் அலிமா யுரீத் அத்தலுக்க பிஇஸ்ஸதி கல்லதி லா யுபாமி இந்த துவா இந்த துவா ஓதி துவா செய்யறாங்க அழுது அழுது யாமுகி சகிஸ்னி யாமுகி சகிஸ்னி ஏ உதவி செய்யக்கூடியவனை நீ எனக்கு உதவி செய் உதவி செய்யக்கூடியவனை நீ எனக்கு உதவி செய் இப்படி மீட்டி மீட்டி கேட்கிறாங்க பொங்கல் ஒரு மனிதன் குதிரையில வார சத்தம் கேட்க இருக்குது ஒரு மனிதன் வாராரு வந்து இந்த திருடனுடைய களத்தை வெட்டுறாரு அவருடைய ஜனாத கீழே குழுவுது அப்படி அந்த ஜனாத பத்த ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் அபு மேல கதையெல்லாம் ஒன்றும் விலங்கல்ல பின்னுக்கால ஓடி பேசி கேட்கிறாங்க யார் நீ எனக்கே உதவி செஞ்சாய் சொன்னாங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்னைய துணியாக இறக்கினதே நீங்க தானே சொன்னாங்க யார் நீங்க சொன்னாங்க நான் நாலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குன்னு சொல்லி பதில் சொன்னாங்க ஏன்னா நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க சொன்னாங்க நீங்க நாலு ரக்கா தொழுது அல்லா விடத்துல அந்த துவாவை முதல் விடுக்க மோதினீங்களே எங்களுக்கு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு அல்லாஹுடைய ஒரு முக்மினான் அடியான் அல்லா கிட்ட உதவி செய்கிறான் ரெண்டாவது தடவை நீங்க ஓதினீங்களே ஓத போகல நல்லா கிட்ட அனுமதி கேட்டோம் யாரா நாங்க போய் உதவி செய்யவா மூணாவது தடவை நீங்க ஓத போகல நாங்க பூமிக்கு இறங்கிட்டோம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பசாரம் செல்லுங்க நன்மாராயம் செல்லுங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா கஷ்டமா துன்பமா ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமையில மாற்றிட்டீங்களா யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லையா அந்த நேரம் நாலு ரக்கா தொழுது இந்த துவாவை யாரு மூணு விடுத்த மோதுவாங்களோ அவங்களோட உதவிக்கு வார மலக்கு நாதான்னு நீங்க செல்லுங்கன்னு சொன்னா சுபகானம் அந்த காலத்துல வாழ்ந்த சகாபாக்கள் நாலு ரக்கா தொழுகையை கொண்டு வானத்திலேருந்து மலை இறங்கி மலக்கு இறக்கினான் மலக்கு இறக்கினாங்க கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே எங்களுக்கு தெரியும் ஒரு சஹாபியுடைய கழுத இடையில போற வழியில சாகுது ரெண்டு ரக்கா தொழுகையில செத்த கழுதையை ஹயாத்தாக்கினாங்க தொழுகையை கொண்டு கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே எங்கட வாழ்க்கையில நாங்க தொழுற தொழுகையதான் அந்த சகாபியும் தொழுதாரு நாங்க தொழுத தொழுகையதான் நபிமார்களும் தொழுதாங்க அவங்களோட தொழுகை கல்லாட உதவி ஈக்கினா ஏன் எங்களோட தொழுகை கல்லாட உதவி இல்ல கண்ணியமிக்கவர்களே ஏனென்றா எங்கட தொழுகை தொழுகையா இல்ல நாங்க தொழக்கூடிய தொழுகை அது தொழுகைய போல இல்ல மற்றவங்க நிலைமை எனக்கு தெரியாது மிம்பர் வைக்கக்கூடிய ஏந்த நிலைமையை நான் பேசுறேன் வானத்துல இருந்து மலர்ச்சி அடைக்கிறாங்க செத்த கழுதைய என்ன கண்ணியமிக்கு அல்லாஹி நல்லடியார்களே கழுதை ஒரு ஓரத்துல எங்களுக்கு ஒரு செத்த கொத்திய ஹயாத்தாக்கேலுமா எங்கட ரெண்டு ரக்காத்த கொண்டு உசுரோட இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சாகும் எங்கட தொழுகையை பார்த்தா ஏன் எங்கட தொழுகை அப்படிதான் நீங்குது கண்ணியமிக்கு அல்லாஹி நல்லடியார்களே ஏன் முஸ்லிம்களுக்கு தொழுகையை கொண்டு உதவி இல்லை தொழுக தொழுகைய போல இல்ல தொழுகையில மகத்துவம் உள்ளத்துல இல்ல ஏதோ ஒரு சடங்க செஞ்சுட்டு போறத போல போறோம் ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை செஞ்சுட்டு போறத போல போறோம் நாங்க ரப்புல ஆலமீண்ட முன்னுக்கு நிற்கிறோம் அவன் முன்னுக்கு தக்மீர் கேட்டோம் இந்த சிந்தனைகளுக்கு கிடையாது கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஒரு அமல் விவாதத்தை ஒரு அமளி இருக்குது அது தொடங்கினேருந்து முடிகிற வரைக்கும் நன்மைதான் அதுதான் சொல்லுங்க தொழுகைக்காக வேண்டி தொழுகை ஒரு மனிதன் எதிர்பார்த்தா நன்மை கிடைக்கும் ஜும்மாவுடைய தொழுகை முடிச்சுட்டு அடுத்து அசருடைய தொழுகை இந்த அசருடைய தொழுகை ஒரு மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு அடைய அசர் வரப்போகுது சொல்லணும் என்பதாக எதிர்பார்க்கிறாரு இந்த எதிர்பார்ப்புக்கு நன்மை அசர் தொழுகைக்கு தயாராகிறதுல நன்மை புது செய்யறதுல நன்மை மஸ்ஜிதுக்கு நடந்து வாராரு ஒவ்வொரு எட்டுக்கு ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படுவது அதே போல ஒவ்வொரு தரஜா உயர்த்தப்படுவது கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அதான் சொன்னா நன்மை அதான கேட்டா நன்மை அதானுக்கு பதில் சொன்னா நன்மை இக்காமத்துக்கு பதில் சொன்னா நன்மை தொழுகைக்கு வந்து சப்ள நின்றாலும் நன்மை தொழுதாலும் நன்மை ஒரு அமல் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நன்மை எழுதப்படுற ஒரு அமல் ஈக்கும் என்றா அது வாழ்க்கையில தொழுகதான் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடி யாரர்களே அருமையானவர்களே அதுதான் நபித்தல்லாஹு வலையில அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல அவங்க பல பேரோட யுத்தங்கள் செய்வாங்க எந்த மனுஷன் வாழ்க்கையில தொழுகை ஈக்குதோ தொழுகை ஈக்கிற மனிதனோட யுத்தமும் செய்ய வானமென்றுவாங்க ஏனென்றா தொழுகை ஈக்கிற மனிதர்களை நபித்தல்லாஹு வலையில அவங்க மதிச்சாங்க அந்த மனிதர்களுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க ஏன் அல்லாவ சுஜித் செய்யற மனுஷன் அப்பா இவர் அல்லாவ தொழுற மனுஷன் நான் கண்ணியம் கொடுக்கணும் அவரை சுஜூத் செய்யறவரு கண்ணியம் கொடுத்தார் கண்ணியமிக்கு அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே இதுதான் குரான் செல்லுது அது அப்லஹல் முக்மினூன் முக்மின்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் எப்படியான முக்மின்கள் அல்லதீனமும் யாரெல்லாம் தொழுகையில பயபக்தி அழிக்கிறாங்களோ இந்த முக்மின்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் அல்லாஹவின் நல்லடி நல்லடியார்களே ஆனா கவல் என்ன தெரியுமா எந்த குரான்ல அல்லா தொழுகையாளிகளை வெற்றியாளர்கள் என்று சொன்னானோ அதே குரான்ல அல்லா இன்னும் ஒரு இடத்துல பாவிக்கிறான் பவையில் உள்ளில் முசல்லீன் தொழக்கூடியவனுக்கு எல்லாம் வயல் என்ற நரகம் தொழக்கூடியவனுக்கு எல்லாம் நாசம் நீக்குதுன்னு சொல்லி குரான் தெரியும் அவன் நாங்க யோசிக்கலும் சொல்லக்கூடிய மனிதர்கள் சொற்கவாதி என்று சொன்ன குரான் இப்ப சொல்லுது பவையில் சொல்லி தொழுகிறவனுக்கு எல்லாம் நாசவீங்க அடுத்த ஆயத்துல அல்லா விளங்கப்படுத்துறான் ஏன் அப்படி அல்லா செல்றான் தெரியுமா அல்லதீனகும் தொழுகையில தொழுகையில சிந்தனை இல்லை தொழுகையில தொழுகையில யோசனை இல்லை மத்த மத்த வேலையில ஒரே கன்சன்ட்ரேட் ஒரே சிந்தனையில வேலை செய்வோம் ஆனா தொழுகையில பல சிந்தனைகளை கொண்டு தொழுகிறோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இதுதான் குரான் செல்லுது தொழுற அவனுக்கு எல்லாம் நாசமே அவனுக்கு எல்லாம் வயல் என்று நரகமீக்குது தொழாத மனிதர்களுக்கென்றே கியாமத்தில் ஒரு நரகம் இருக்குது சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம் மா சலக்கும் சக்கர் குரான் செல்லுது சக்கரன்ற நரகத்தில் வைக்கிறோம் கேட்பாங்க இந்த சக்கர்ல வந்து ஏன் மாட்டிக்கொண்டீங்க இவங்க சொல்லுவாங்க காலூலம் உலம் நப்புமினல் முசல்லி நாங்க துணியால வாழக்கூடிய நேரத்துல நாங்க சொல்லக்கூடிய மனிதர்கள் ஐச்சல்லேன்னு சொல்லி செல்லுவாங்க எனவே கண்ணியமிக்க அல்லாஹவி யார்களே அருமையானவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்க்கையில இந்த மாதத்துல தியாகத்தை வலியுறுத்தக்கூடிய மாதத்துல முதலாவது தியாகத்தை ஆரம்பிப்போம் நாங்க தொழுகையிலே வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் எப்படியாப்பட்ட கட்டம் வந்தாலும் எவ்வளவு எவ்வளவு ஒரு சூழ்நிலை இக்கட்டான செஞ்சு கொள்ள இயலாத சூழ்நிலை வந்தாலும் ஏந்த வாழ்க்கையில அல்லாவுக்கு சுஜூ செய்யறத நான் விடமாட்டேன் நான் வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் சொல்லுவேன் என்பதாக ஒவ்வொருத்தரும் நியத்தை வச்சு கொள்வோம் அதே போல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்ல யார்களே தொழுதா ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும் தொலாட்டி ஒரு மனிதனுக்கு என்ன அதாபு கிடைக்கும் என்று சொல்லி குரான் எங்களுக்கு தெளிவாக பேசுறதோட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது இவங்க தொழாம நரகம் போற கூட்டமும் அல்ல தொழுது சொருக்கம் போறதை தாண்டி தொழுது தொழுது பாவத்தை தேடுற ஒரு கூட்டமே தொழுது தொழுது பாவத்தை தேடுற கூட்டம் இவங்க நினைக்கிறது நான் தொழுகையுடைய விஷயத்துல நான் சரியா ஈக்கிறேன் பேணுதலா ஈக்கிறேன் என்ற போர்வையில இவங்க சில தவறுகளை விடுறாங்க உதாரணமாக உதாரணமாக இமாம் தொழுவிக்கிறாங்க வைங்களேன் கடைசியாக தொழுவிக்கிறான் ஒருத்தர் இமாம் ஓதுறார் ஒரு தொழு எடுக்கிறார் இமாம் ருக்கூல இருந்து மேல வாரத்துக்கு முன்னு அவசரமா ஓட்டி வாரா தட்ட தட ஓடி கொண்டு வாரா வந்து சேர்ந்து கொள்றார் நபிசல்லாஹு அலைவசல்லம் ஒரு காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருந்தான் நபிசல்லாஹு அலைவசல்லம் இமாமத் செய்வாங்க சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் லேட் ஆகிடுவாங்க இமாம் ஜமாத் முடியறதுக்கு முன்னால ஓடி வாரு பெரிய ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து கொண்டாங்க நபி சல்லாஹ் அலைவசல்லம் தொலைகளை முடிச்சிருக்கேன் யாரப்பா அது யார் அது தொழுது கொண்டிருக்க போக அவ்வளவு பயங்கரமா ஓடி வந்தது சொன்னா யார சூழல்லா நானா நான் யார சூழல்லா ஏனென்றா தொழுது முடிச்சுட்டா இமாம் ஜமாத்துடைய நன்மை இல்லாம பேசணுமே அதுக்குதான் ஓடி வந்து தொழுகையில சேர்ந்தோம் இந்த இடத்த கவனிங்க நன்மை என்ற பேர்ல ஒரு பாவம் நடக்குது தொழுகைக்கு ஓடி வாரது நாங்க நினைக்கிறோம் இது மார்க்கம் இல்ல இல்ல தொழுகைக்கு நிதானமா வாரதுதான் மார்க்கம் அவசரமா வாரதில்ல மார்க்கம் நபி தான் வளைவ செல்லவோ சொன்னாங்க நீங்க அப்படி ஓடி வரவானும் ஏண்டா ஓடி வார சத்தத்துக்கு சில நேரம் தொழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மாற்றம் வரும் சிந்தனைகள் மாறும் என்ன சாரி பிரச்சனையோ தெரியும் ஒரு வார வருத்துக்கு இந்த காலத்திலும் அப்படிதானே ஓடி வாரது அப்படி இமாம் ஜமாத்தோட சேரணும் என்ன நேர காலத்தோட வரணும் பள்ளி இது வேண்டிய வேலை வட்டியெல்லாம் முடிச்சிட்டு கடைசி நேரத்துல தட தடைந்து ஓடி உங்களோட தொழுகையை பாத்திலாக்கி அடுத்தவண்ட தொழுகையை பாத்திலாக்கி மார்க்கம் என்ற பெயர்ல நாங்க தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு பாவத்தாலியா அவரல்ல அதனால விளங்கிக்கோங்க தொழுகையில ஓடி மாறது மார்க்கம் அல்ல அமைதியா வாங்க நிதானமா வாங்க முடிஞ்சா முடியட்டும் பிரச்சனை இல்லை அது என்னுடைய தவறு ரெண்டாவது ஜமா சரி நாங்க தொழுது கொள்வோம் அது பிரச்சனை ஆனா நிதானமா வாங்க இத போல இதில் என்னுடைய டாபிக் இத போல தொழுகையில இன்னும் சில தவறுகள் இந்த டொபிக் ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னால நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் அல்லா ரசூலுக்காக வேண்டி போவோம் சில விஷயங்கள் மிம்பர் மேடைகள்ல உழைச்சி மறைச்சு பேசுறதுல அர்த்தம் இல்லை சும்மா உலமாக்கள் இந்த இடத்துல பட்டர் பூசி இறங்கியதா மார்க்க சட்ட திட்டங்களை எங்களுக்கு மறக்கலாம் இந்த மிம்பருக்கு இதுக்கு போற நான் ஏறினாலும் ஏறாட்டியும் சில விஷயங்கள் சமூகத்துக்கு உடைச்சி பேசப்படணும் அப்பதான் அந்த சமூகம் விலகிக் கொள்ளும் நான் எந்த அளவுக்கு பிழையில ஈக்கிறேன் என்பதாக கண்ணியமிக்கு அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையில நடக்கக்கூடிய பிழையில மிக முக்கியமான ஒரு பிழை பயங்கரமான ஒரு பிழை அதிகமான மக்கள் சட்ட திட்டங்கள் தெரியாம செய்யற ஒரு தான் புத்துவத்தில் இருந்து கொண்டு தொழுகிறது அல்லா ரசூலுக்காக வேண்டி இங்கு இருக்கக்கூடிய யாருக்குரிய பேச்சும் அல்ல இது நான் யாரையும் குறிப்பிட்டு பேச்சையும் அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குரிய பேச்சும் அல்ல குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்குரிய பேச்சும் அல்ல இது யாரும் புட்டுவத்தில் இருக்கிறவங்கள பாக்கியமானம் அவங்களோட நிலைமை அவங்களுக்கும் ரப்புக்கும் தெரியும் இது நான் சட்ட திட்டத்தை பேசுறேன் புட்டுவத்துல ஈந்து தொழணுமா இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா படிப்படியாக வழிகாட்டிக்குது ஒரு மனுஷன் புட்டுவத்தில் ஈந்து தொழணும்னா எப்படி தொழும் இது அதிகமானவங்க படிக்கிறாங்க இல்ல இந்த காலத்துல காலில் ஒரு சின்ன புல் புண்ணொண்டு வந்துட்டா புட்டுவத்தில் இருந்துடுறாங்க கசப்பாக இருந்தாலும் எங்களோட சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளும் காலில் ஒரு சின்ன இஞ்சல் புட்டுவத்தில் உட்கார்ந்துடுறான் கால் கொஞ்சம் முழுக்கு புட்டுவத்தில் இருந்துடுறான் காலில் ஒரு சின்ன புண்ணுறையெல்லாம் புட்டுவத்தில் இருந்துடுறான் இதுக்காக வேண்டி அல்ல புட்டுவத்துடைய சொல்ல கண்ணியமைக்கு அல்லாஹவி சொல்லாஹு வளைவ அலைவசல்லம் உங்களுடைய ஹதீஸ் எப்படி தெரியுமா சொல்லு ஒரு ஐத்து மூணி உசல்லி நான் எப்படி சொல்லுந்தனோ அத போல நீங்களும் சொல்லுங்க ஹதீஸ் இப்படிதான் நான் எப்படி தொழுகையும் செய்யற தொழுகை எப்படிச்சோ அதை போலதான் நம்மளோட தொழுகைக்கும் கண்ணியமிக்கு நல்லது நல்லடியார்களே இந்த காலத்துல அதிகமானவங்க நல்லா ஈக்கிறானோ நல்லா ஈக்கிறான் சந்தி சந்தியா நின்று பேசலும் ஏண்டிய வேலை வச்சு காலால போறாங்க வராங்க ஆனா தொழுகைன்னு வந்தா மட்டும் புட்டுவத்திலுக்கு உட்கார்ந்துடுறாங்க தொழுகைன்னு வந்தா மட்டும் இது கொள்றான் இது அழகில்லை கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லது யார்களே அப்ப இந்த இடத்துல நான் கேட்கலும் எங்களுக்கு புத்தகத்தில இருந்து தொலையலாம் தொலை ஏலும் ஆனா அதுக்கு சில படிமுறைகளை நபி சொல்லாஹ் வலைவசல்லமோ சொன்னாங்க மா அமர்த்துக்கும் பிஹி பப்பாலு மிகவும் அஸ்ததாகும் ஹதீஸ் உங்களுக்கு தொழுகையுடைய விஷயத்துல மட்டுமல்ல எந்த இபாதத்தாக இருந்தாலும் எவ்வளவுக்கு சக்தி ஈக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி செய்யும் குரானும் என்ன சொல்லுது ஒரு மனுஷன் சக்திக்கு மீறி அல்ல ஒரு பாரத்தை கொடுக்க மாட்டான் கஷ்டப்படுத்துற மார்க்கம் அல்ல லேசான மார்க்கம் உங்களோட சக்திக்கு எவ்வளவு வேணுமோ அதை செய்யுங்க உதாரணமா அப்படி என்றா எங்களுக்கு நாலு ரக்காத்துடைய தொழுகையில ரெண்டு ரக்கா நிக்கலும் மத்த ரெண்டு ரக்கா நிக்கலாம் உட்கார்ந்து தான் தொழணுமா அந்த நேரத்துல இஸ்லாம் அனுமதி கொடுக்குது ரெண்டு ரக்காத்த நின்று தொழும் அடுத்த ரெண்டு ரக்கா தான் நீ உட்கார்ந்து இதுதான் இஸ்லாம் எங்கட சக்திக்கு அல்லா எங்களுக்கு ஏழாமே ஆக்கிறல்ல அல்லா எங்களை அப்படியே படுத்த படுக்கையில போடல்ல அல்லா நல்லா கை கால பதனை வந்து வச்சுக்கிறான் நல்லா உஷாரா அழிக்கிறோம் வேண்டிய வேலை வட்டிய செய்யறோம் தொழுகையில நாலு ரக்காத்துல ரெண்டு ரக்காத்து எனக்கு நிக்கணும் ரெண்டு ரக்காத்து உட்காரணுமா உட்காருங்க ரெண்டு ரக்காத்து பிரச்சனை இல்ல எங்களுக்கு சுஜூது செய்யலாம் ஆனா ருக்கு நின்று கொண்டு செய்யலுமா ருக்குவ நின்று செஞ்சுட்டு தான் சுஜூதுக்கு போகும் நான் பேசுறத விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு ருக்குவ செய்யலும் நின்று கொண்டு சுஜூத அவருக்கு நின்று கொண்டு செய்யலாம் நின்று கொண்டு போகலாம் உட்கார்ந்து போகணுமா அவர் ருக்குவ நின்று கொண்டு செஞ்சுட்டு தான் சுஜூதுக்கு போகும் அப்படி இல்லாம இதெல்லாம் சக்தி இது ரெண்டு இல்ல மூணு ரசாத்து இருந்து தொலையிலும் ஒரு ரசாத்துக்கு தான் அவருக்கு உட்காரணும் அப்படி என்றா இது நாலு ரசாத்துக்கும் வந்து உட்கார்ந்தேண்டா இந்த தொழுகையில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை இது அந்த மனிதனுக்கு சிகத்தாவாதே அவர் அந்த சட்ட திட்டங்களை படிக்கல நபிசல்லாஹ் செல்லும் உங்களுடைய காலத்துல எவ்வளவு பெரிய இன்ஜெட் ஒன்று நடந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய காயம் ஒன்று வந்தாலும் ஒரு ரிவாயத் பார்க்க மாட்டீங்க ஒரு ரிவாயத் கொண்டு வர ஏடா நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் இருந்து தொழுததா ஒரு ரிவாயத் பார்க்கலாம் மூத்த இங்கிறான் கேளு இப்ப அடுத்த கட்டம் என்ன தெரியுமா இப்ப உட்காருங்க இஸ்லாம் சொல்லுது எங்க உட்காருறது கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடி யார்களே அருமையானவர்களே நாங்க படிச்ச எந்த பிக்குடைய கிதாப்லயும் நாங்க படிக்கல இவ்வளவு காலத்துக்கு ஓதினத்துக்கு நாங்க படிச்சதே இல்ல புட்டுவத்தில் ஈந்து தொழுவோம் என்பதாக எந்த ஒரு பிக்குகளையும் நாங்க படிக்கல அது ஜுலூசு அலல் அரும் உட்கார்ந்து தொழுகிறதாக ஈந்தா பூமியில தான் உட்கார்ந்து தொழுவோம் நிலத்துல நிலத்துல உட்கார்ந்து தொழுவுறதுக்கு நாலு முறைகள் இதுல ஒன்னாவது முதல் அத்தகையாத்துல உட்கார்ந்து தொழுவோம் எங்களுக்கு தெரியும் முதல் அத்தகையா இந்த முதல் அத்தகையாத்துல ஒத்தனை ஈக்கியனவா ரெண்டாவது அத்தகையா கடைசி இருப்புல ஈக்குமே அந்த அத்தகையாத்துல ஈக்கோ இந்த ரெண்டாவது அத்தகையாத்தும் இவருக்கு ஈக்கியனவா மூணாவது இஸ்லாம் செல்லுது சமணம் கொட்டி உட்கார்ந்து தொழணும் இவருக்கு சமணம் கொட்டே மேலவா நாலாவது கட்டம் தான் இவருக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது ஒரு மரூரத் ஒரு தங்கட நீக்குது கால நீட்டி இவருக்கு சொல்ல அனுமதி இந்த இடத்துல ஒரு கேள்வி கிபுலான முன்னால கால் நீட்டேல்மா நீட்டேலா இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் அசத்துல் கராஹ் என்பதா எழுதுகிறாங்க பயங்கரமான வெறுப்புக்குரிய செயல் கிபுலான முன்னால கால் நீட்டுறது அனுமதி ரெண்டு பேருக்கு ஒன்று முதலாவது நோயாளி ஏலா அவருக்கு கால் நீட்டவே ஓணும் பிரச்சனை இல்ல கிபிலால நீட்டேலு ரெண்டாவது மையத்து ரெண்டு பேரை தவிர நல்லா ஈக்கிற ஒத்தர் கிபிலாட பக்கம் கால் நீட்டி உட்காரலாம் இமாம் சாப்பியுடைய சட்டத்தின் பிரகாரம் கண்ணியமிக்கு அல்லாஹினார்களே இப்ப இந்த நாலு முறை முதல் அத்தகையாம் ரெண்டாவது அத்தகையாம் சப்பானி கொட்டி அதுக்கு அடுத்தது கால் நீட்டி இந்த நாலு முறையிலே முத்தனுக்கு தொழிலாட்டி என்ன செய்யறது இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறது என்ன தெரியுமா பூமியை விட கொஞ்சம் மொத்தரம் ஒரு ஸ்டூலுக்கு வாரது அப்ப நாங்க இப்ப நாங்க நீங்க சிந்திக்கணும் கால் ஒரு இன்ஜெக்ட் வந்தா நேரம் போட்டதுக்கு போய் தெரியுமா போலேதான் இஸ்லாம் என்றது அதுக்கு தான் சொல்றது பரிபூரணமான மார்க்கம் பரிபூரணமான மார்க்கம் தெளிவாக ஒவ்வொரு சட்ட திட்டமும் அத்து வேறாக ஆணி வேறாக சொல்லப்பட்ட மார்க்கம் இந்த நாலு முறையில ஏலவா இப்ப கொஞ்சம் மொசரமா ஒரு ஸ்டூலுக்கு வரும் வரணும் ஸ்டூலுக்கு வரணும் இந்த நேரத்துல இவருக்கு ஸ்டூல் ஒண்ணு நீக்கேலாத கட்டம் தான் இஸ்லாம் செல்லுது அதை விட உயரமான ஒண்ணுல இதுதான் இவருக்கு சொல்ல ஏலும் அப்படியான ஒரு கட்டமா இப்ப போட்டுவத்துல இருங்க கண்ணியமிக்கு அல்லாஹதி நல்லடியாரே இந்த காலத்துல அதிகமான மசித்கள் சேர்ச்சிகளா மாறி அதிகமான மஸ்ஜிதுகள் அந்நிய மனிதர்களுடைய மத போல மாறி எங்கட மதஸ்தலம் அப்படி இல்ல கண்ணியமிக்கவர்கள் குட்டுவத்துடைய சட்டம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு உட்கார்ந்து தொழோடும் என்றா நான் அன்பாக பண்பாக நிர்வாக சபையில கேட்டுக்கொள்றேன் நிர்வாகத்துடைய கடமை இந்த குடும்பம் போட்டு வைக்கிறது நிர்வாகிகளுடைய கடமை அல்ல வேண்டிய உலமாக்கள் கிட்ட கேளுங்க பிக்குடைய சட்ட திட்டங்களை கேளுங்க புட்டுவம் போட்டு வைக்கிறது அது நிர்வாகத்துடைய கடமையோ பள்ளி ஹசரத்ல கடமையோ முஹிந்த கடமை அல்ல என்ன புட்டுவம் காணும் நாங்க புட்டுவத்துல இருந்து தொழணுமா நாங்க புட்டுவம் எடுத்துட்டு வரணும் இருந்து இதுதான் அசலியத்தான சட்டம் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே இந்த காலத்துல பள்ளி வாசல்கள் மஸ்ஜிதுகள்ல பிரச்சனையே எங்க உங்களுக்கு தெரியாவா நாங்க புத்தகத்துல நீங்க தொழுவுறேன் நீங்க புத்தகத்திலையும் தொழுவுறீங்கன்னா நீங்க தான் கொண்டு வரும் பள்ளிகள் பள்ளி வாசல்கள் நிர்வாகிகளோடு இதுக்காண்டி சண்டை பிடிக்கலாம் அது அவங்களோட கடமை பாட்டில் ஒன்றும் இல்லை இது அது அவங்களோட தான் கொண்டு வரணும் இது அவங்கள தேவை அவங்க சொல்லணுமே அது அவங்கள தேவை கணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே இப்படி இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலும் குறிப்பாக இந்த தொழுகையுடைய விஷயத்துல எங்களோட நிலைப்பாடுகளை நாங்க கொஞ்சம் மாற்றுவோம் நான் கொஞ்சம் மாற்றுவோம் இந்த நிலைப்பாடுகளை சட்டங்கள் எங்களுக்கு தெரியாதா சட்ட திட்டங்களை கொஞ்சம் கேட்டு படிப்போம் உலமாக்கள் அனுபவம் அதற்கு இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஈக்கேலா குட்டுவோம் இந்த விஷயங்கள் கேட்டு படிங்க படிச்சதுக்கு பின்னால் அமல் செய்வோம் படிக்காம அமல் செய்யறதுல அர்த்தம் இல்லை ஒவ்வொரு விஷயங்களை படிக்கணும் தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் படிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜி கட்டாயம் திருமணத்துக்கு முன்னால திருமணத்தை படிக்கிறோமே ஹஜ்ஜுக்கு முன்னால ஹஜ்ஜ படிக்கிறோமே தொழுகைக்கு முன்னால நான் ஒரு நோயாளி எனக்கு ஏலா எனக்கு கஷ்டம் பிரச்சனை இல்லை இஸ்லாம் அனுமதி தருவது இஸ்லாத்துல இல்லைன்னு சொல்லல அனுமதிக்குது ஆனா அத ஒவ்வொரு முறைகளாக செஞ்சு போக முறை தவறி செய்ய வானம் அதிகமான மசிதிகள்ல பிரச்சனை போகுது பெரிய பெரிய பிரச்சனைகள் வாய் சச்சங்கள் தகராறுகள் போகுது இந்த விஷயத்துல விளப்பம் இல்ல விளப்பம் இல்லாம நடக்கிறாங்க கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அதனால தியாகத்துடைய மாதத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் தியாகத்தை ஆரம்பிப்போம் தொழுகையிலிருந்து தொழுகையுடைய சட்ட திட்டங்களை பேணி அதை தியாகத்தோட செய்யறதுக்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹ்லாசோட இஸ்திஹ்லாசோட மவுத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையை செல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சது யாரெல்லாம் யாருடைய தாய் தந்தையெல்லாம் கபராளிகளாக வாழ்றாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக யாருடைய தாய் சந்தையில இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவனுக்கு ஆபியஸான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக முகமது ரசூலுல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாய்